بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نار لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد அத்தியாயம் அல்லஹப் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் ஐந்து அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அபூலகவின் கரங்கள் முறிந்து விட்டன மேலும் அவன் நாசமாகிவிட்டான் அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் போடப்படுவான் அவனுடன் அவனுடைய மனைவியும் தான் அவளோ இங்கும் அங்கும் புறம்பேசி திரிபவள் அவளது கழுத்தில் முறுக்கேற்றப்பட்ட கயிறு இருக்கும்